الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும் சலாத்தும் சலாமும் இறுதி அவர்கள் மீதும் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரெபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் மூமிகள் அனைவர்கள் மீது கொண்டாவதாக உனைய ஜமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு ஆனவர்களான இவைகளை நமது வாழ்க்கையில் நடக்க நடக்குமாறு எதிர்க்கிறானோ அப்படியே அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ பராமரித்திருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை அறாம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முழுதாக தவிர்ந்து தப்புவாவுடன் வாழுமாறு அடியையும் உங்களையும் நான் தப்புவாவின் மூலம் பக்தியை செய்து கொள்கிறேன் இஷ்டமும் அமைச்சுமாக இருக்கும் கணேமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சுகான முஸ்லிம்களாக நம்மை படைத்தது ஒரு பெரும் பாக்கியம் கண்ணியமானவர்களே இஸ்லாத்துடைய பருமதி எப்பொழுது நமக்கு விளங்கும் என்றால் மறுமையிலே முஸ்லிம்களுக்கு அல்லா கொடுக்கின்ற பாக்கியங்களை பார்த்து காப்பீர்கள் ஆசை வைப்பார்கள் உலகத்தில் ஒரு முஸ்லிமாக இருந்திருக்க கூடாதா இஸ்லாத்தை நானும் இருந்திருக்க கூடாதா இன்று யார் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஆசைப்படுவார்கள் ரூபமா எவத்துள்ளது தவறும் எவக்கான முஸ்லிமே நாங்கள் முஸ்லீமாக இருந்திருக்கலாமே முஸ்லிம்களுக்கு அல்லா கொடுக்கின்ற அந்த அந்தஸ்தை பார்த்து அவர்கள் ஆசைப்படுவார்கள் கண்ணியமானவர்களே என்ற கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இஸ்லாத்தில் உள்ள சில விடயங்களை இஸ்லாத்தில் உள்ள சில கல்ச்சர் சில கலாச்சாரங்கள் சில முறைகளை நன் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு வராமல் அவர்களுடைய மதத்தில் இருந்து கொண்டு பின்பற்றுகிறார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை ஆனால் இஸ்லாத்துடைய சில விடயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது உதாரணத்தில் சொல்லலாம் என்றால் பல விடயங்கள் ஹிஜாமா செய்வது கப்பிங் ரத்தம் குத்தி எடுப்பது இது இஸ்லாம் காட்டை கண்ட ஒரு ட்ரீட்மெண்ட் வருத்தங்களுக்கு உடல் நோய்களுக்கு இரத்தம் குத்தி எடுக்க வேண்டும் குறிப்பிட்ட இடங்களில் சில விடயங்களை செய்திகளிலே நாம் மாறுகிறோம் மாற்று மதத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏனைய மதத்தை சேர்ந்தவர்கள் சில விளையாட்டு வீரர்கள் அந்த தப்பை செய்கிறார்கள் அந்த சின்ன பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு சுருக்கம் அவர்களுக்கு நன்மை என்பது கிடையாது நிறையவர்கள் செய்ததை அவர்கள் செய்கிறார்கள் எனவே அந்த அமைப்பிலே இன்று நாம் முஸ்லிம்கள் என்ற ஒரு ஒரு ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் இந்த முஸ்லிம்களுக்கு ஏன் பிரச்சனை முஸ்லிம்களுக்கு ஏன் நெருக்கடி முஸ்லிம்களுக்கு ஏன் நிம்மதி இல்லை முஸ்லிம்களுக்கு ஏன் கேவலம் என்று நாம் பல விடயங்களை பேசுகிறோம் நாட்டில் சுவேசம் என்கிறோம் முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் என்கிறோம் முஸ்லிம்கள் சிறுபான்மையினால் ஒடுக்கப்படுகிறோம் என்கிறோம் கனிமன் என்ன காரணம் சொன்னாலும் ஒரே ஒரு பதில் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் முஸ்லிம்கள் உண்மையான முஸ்லிம்களாக இல்லை எல்லோரும் அல்ல ஒரு சிலர் இஸ்லாத்தில் நடிக்கிறோம் இஸ்லாத்தில் இடத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய கலரை மாற்றிக்கொள்கிறோம் பிளாக் சைட் கூட பிளாக் ஆகிறோம் வயிற்றுல இருந்து ஆகிறோம் மாறிக்கொள்கிறோம் அது ரெட்டாக மாறுகிறோம் ஒரு மாறும் ஏற்றவாறு மாறும் இந்த முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் பசாரிலே நாங்கள் எல்லோரும் நான் நினைத்துக் கொள்கிறேன் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் அல்ல நம் அனைவர்களே பசாரிலே முனாபி அந்த பிசினஸ்லே முனாபி அந்த வியாபாரத்திலே முனாபி ஏமாற்றம் பட்டி சூது கலப்படம் வாக்கு கொடுத்தால் வேட் கொடுத்தால் நிறைவேற்றுவதில்லை ஆனா எல்லோருக்கும் முன்னால் முஸ்லிம்களுக்கு முன்னால் அவர் முஸ்லீம் ஆவார் கண்ணியமானவர்களே என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா ஒரு முஸ்லிம் எங்க போனாலும் நான் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார் அதுதான் நமக்கு பிரச்சனை எதையும் விட தயார் இல்லை இஸ்லாத்தையும் விட தயார் உதாரணம் பக்திகளாக நடக்கின்ற விடயம் உதாரணம் சொல்கிறேன் நம்முடைய ஒரு பங்கன் ஒரு வெட்டிங் இதற்கு நாம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறுகளை நம்முடைய பிசினஸ் பார்ட்னர்மார்களை நம்முடைய மாறுகளை நம்முடைய என்ன தெரிந்தவர்களை நன் முஸ்லிம்கள் இருந்து இன்வைட் பண்ணுகிறோம் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் நம்முடைய பங்கெடுக்க வரும் பொழுது நம்முடைய கல்ச்சர் உள்ள நம்முடைய கலாச்சாரப்படி உடுத்து வருவார்களா நம்முடைய கலாச்சாரப்படி அவர்கள் உணவும்பார்களா நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள நம்முடைய கரிசலில் இருக்கின்ற அந்த சம்பிரதாயங்களை இஸ்லாமிய முறைகளை அவர்கள் பின்பற்றுவார்களா அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர்கள் அவருடைய ட்ரெஸ் தான் இந்துக்களை இந்து சகோதரர்களை அழைத்தோம் அவர்கள் வேஷ்டியும் அதுவும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படல் அவர்களுடைய கோட்சூர் ஏனைய மதத்தை நாம் முஸ்லிம் கல்யாணத்துக்கு முஸ்லிம் போன்று கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு கிறிஸ்டியன் போன்று குடிசைக்கு குடிசு போன்று போக ரெடியாகி விடுவோம் நாம் தயார் ஒரு முஸ்லிம் இடத்துக்கு ஏற்றவாறு டிரெஸ்ஸை மாற்ற தயார் ஆனால் மற்றவர்கள் நம்முடைய மக்களுக்கு அவர்களை மாற்ற தயாரில்லை இதுதான் இஸ்லாத்துக்கு தேவை இதுதான் இஸ்லாத்துக்கு தேவை எங்கு போனாலும் நான் முஸ்லீம் பிளைட்டிலே பறந்தாலும் கப்பலிலே போனாலும் ஃபைவ் ஸ்டார் என்ன செவன் தங்கினாலும் சைனா என்ன துபாய் என்ன மடகாஸ்கார் என்ன சிங்கப்பூர் என்ன எங்கு போனாலும் யாரும் எனக்கு தெரியாதவர்கள் நான் முஸ்லிம் என்பதை அந்த செவன் ஸ்டாரில் இருக்கின்ற ஏசி ரூமிலும் ஒரு முஸ்லிம் விட மாட்டான் எண்ணத்தை நான் முஸ்லிம் இன்று இந்த ஸ்ட்ராங் இந்த ஒருமைப்பாடு கற்பு இல்லாததுதான் நமக்கு நம்மை ஃபுட்பால் போன்று எல்லா திசைகளிலும் அடித்து விளையாடுகிறார்கள் மீடியா ஒரு பக்கம் விளையாடுகிறது கவர்மெண்ட் ஒரு பக்கம் விளையாடுகிறது என்ன எல்லா துறைகளில் உள்ளவர்களும் நம்மை பங்காடுகிறார்கள் ஃபுட்பால் அது எந்த பிளேயரிடமிருந்து எங்க கவர்மெண்ட் தெரியாது முழு கிரவுண்டை சுற்றும் அதை கவலி எழுதும் போகும் அது போன்று மாறிவிடுகிறது ஃபுட்பால் போன்றது கிரிக்கெட் என்றால் ஒருவர் தான் அது செட் பண்ணுவார் ஒரு சைஸ் தான் ஃபுட்பால் அப்படியே எல்லா பிளேயர்களுடைய காலுக்கும் படும் தலையாலும் அடிப்பான் தொடையாலும் அடிப்பான் முட்டுக்காலும் அடிப்பான் எல்லா இடத்திலும் முஸ்லீம்களுக்கு அடி ஏன் தெரியுமா இஸ்லாத்தை நாங்கள் ஒப்பாக்கி விட்டோம் நான் முஸ்லீம் பெருமைகள் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாயிண்ட் அதுதான் மறுமையில் நம்முடைய கண்ணியம் நமக்கு விளங்கும் இன்று உண்மையான முஸ்லீமாக இருந்தால் காதல்கள் கூட நாங்கள் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு கண்ணியமானவர்களே எல்லா துறைகளிலும் சீராக வேண்டும் முதலாவது துறை ஈமான் நம்முடைய ஈமான நிலம் எப்படி இருக்கிறது ஆக முக்கியமானது நம்முடைய சரண் ஈமான் இஸ்லாம் அராணியர்களுடைய ஈமானத்தில் அது இஸ்லாம் வெளியில் விளங்கும் அவுட்லுக் வெளியில் விளங்கும் ஒரு நன்முஸ்லிம் நம்மை போன்றவுடன் சுருக்கப்பி வைத்து தாடி வைத்து அந்த முன்சப்பில் நிற்கிறார் நமக்கு யாருக்கும் தெரியாதவர் அவர் நன்முஸ்லிம் என்பது தெரியாது என்றால் நாம் என்ன நினைப்போம் அது முஸ்லிம் அவுட்லுக் உள்ளம் ஈமா சுத்துகிறது அதிலே கரண் தெரிந்தால் தான் பெண் சுத்தம் காற்று வரும் வெளிச்சம் வரும் ஒரு இருக்கிறது அது கரண்ட் இருந்தால் அது அது ஃபங்க்ஷன் ஆகும் இது போன்ற இஸ்லாம் எல்லோரிடமும் இருக்கிறது ஈமான் தான் இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற இஸ்லாத்தை பிராக்டிக்கல் ஆக்குகின்ற ஆக்டிவ் பண்ணுகின்ற கரண்ட் கரண்ட் இல்லாத மெஷினுக்கு பெருமதி கிடையாது கரண்ட் இல்லாத பேனுக்கு பெருமதி கிடையாது கரண்ட் இல்லாத பல்புக்கு பெருமதி கிடையாது கரண்ட் இல்லாத எந்த டிவைஸுக்கும் பெருமதி கிடையாது போன்று ஈமான் இல்லாத முஸ்லிமுக்கு ஒரு வெளிவேசனே கிடையாது நினைவே இல்லாதவர் எனவே ஈமான் சகாபாக்கள் இதைத்தான் முதன்மைப்படுத்தினார்கள் ஈமான் அல்லாவுடைய நம்பிக்கை தான் போட்டு வெயிலே வேக வைக்கப்படுகிறார்கள் அன்பா நெருப்பு தலைநிலை சப்பா தொழிலாளர்கள் ரோஸ் பண்ணப்படுகிறார்கள் ரோஸ் சிக்கன் உயிரோடு உயிரோடு ரோஸ் பண்ணப்படும் பொழுது அல்லா சோதனை நெருப்பு என்னை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள் நெருப்பு தனவிலே வைத்து அப்படியே பாறாங்கல்லை வைத்து ரோப் பண்ணுகிறார்கள் உமர்கள் கேட்டார்கள் சப்பா நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் இஸ்லாத்துக்காக பட்ட கஷ்டத்தை சொல்லி காட்டுங்கள் சொல்லவில்லை அவருடைய ஜிப்பாவை தூக்கி விடுப்பை காட்டினார்கள் இடுப்பிலே ஒரு பெரிய ஒரு துவாரம் இடுப்பில் கோம்பை போன்றது என்ன ஓட்டு என்ன துவாரம் வைக்கலையே ஆபரேஷனா இல்லை ஏதாவது அக்சிடென்டா இல்லை நெருப்பின் எண்ணி வைப்பார்கள் படுக்க வைப்பார்கள் என்னுடைய வயிறு அப்படியே உருகி துவாரமாகி என்னுடைய வயிற்றிருக்கின்றவர் கழிவு கொழுப்புதான் அந்த கனலை நோக்கம் அந்த கொழுப்பு கனலை நோக்கம் அந்த அளவு கஷ்டப்படுத்தப்பட்டு இப்படி ஈவானுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை ஆடு தின்னுகின்ற ஒட்டகம் தின்னுகின்ற இலைகள் சாப்பாடு இஸ்லாத்தில் அவுட்டாயினார்களா இஸ்லாத்தை விட்டார்களா மதம் மாறினார்களா நம்முடைய நிலைமை கண்ணியமா இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன ஒரு சோதனை வந்தால் பொருளாதார எக்கனம் பிரபலமா எங்கு வட்டி தயார் வட்டி எடுப்போம் தயார் லோன் எடுக்க தயார் ஓடி எடுக்க தயார் பெண்களும் பெண்களுக்கும் ஒரு வகையான நோய் பிடித்திருக்கிறது என்ன நோய் ஏதாவது எக்கனாமிக்கல் பிரபலமா முதலாவது என்ன ஜுவல்லரி கையில் இருக்கிறது பவுனிங் சென்டர் மாப்பிள்ளை கொடுத்த மகள் கூட இந்த தனி வீட்டில் இல்லை ஏன் வட்டி கடைக்கு போய்விட்டது கண்ணியமானவர்களே ஒரு சோதனை வரும் பொழுது நம்முடைய ஈமான் இன்னும் இஸ்லாமத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் சில சகாபாக்களுக்கு சோதனை வந்த நல்லாவுடைய ஏற்பாடு சில சகாபாக்களுக்கு சில தீவிர விடயத்தில் கொஞ்சம் அவர்கள் வீக் ஆகும் பொழுது ஒரு சோதனை வந்து நாற்பது நாட்களுக்கு போட்டியிலே யாரும் இவரோடு பேசக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது அப்படி ஒரு சகாபிக்கு ஒரு சோதனை வந்தது மூன்று பேர் கொண்டது ஒருவர் அவருக்கு கண்ணியமானவர்களே நபியர்களுக்கு அல்லாவுடைய ஆர்டர் சலாம் சொல்லவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம் சலாத்துக்கு பதிலும் கிடையாது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் போய் நபியர்களுக்கு சலாம் சொல்வார் நபியர்கள் அவாய்ட் பண்ணுவார்கள் இஷ்டப்படி அல்ல அல்லாவுடைய கட்டளை இப்பொழுது அவருடைய முழு துணியாவும் அவருக்கு இறுக்கமாகிறது ஒரு வகையான டென்ஷன் ஒரு வகையான கவலை நெருக்கடி பக்கத்து நாட்டில் இஸ்லாத்துடைய விரோதியுடைய ஒரு கிங்கிடமிருந்து இஸ்லாத்துடைய எனிமி ஒரு அரசரிடமிருந்து இன்பை நெச்சல் வருகிறது என்ன உங்களோட சொசைட்டி உங்களை ஒதுக்கி விட்டார்களாம் உங்களுடைய நபி உங்களை அவாய்ட் பண்ணுகிறாராம் உங்களை இக்னோர் பண்ணுகிறாராம் நீங்கள் எங்களோடு வாருங்கள் உங்களுக்கு லக்ஸரி லைஃப் நீங்கள் எங்களோடு வாருங்கள் உங்களுக்கு ரிலேஷனான லைஃப் நீங்கள் எங்களோடு வாருங்கள் உங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் பவர் உங்களுக்கு எக்கனாமிக்கல் பவர் எல்லாம் தருவோம் நாற்பது நாட்களுக்கு ஒரு முஸ்லீமும் பேசாத வாழ்க்கை நபியவர்கள் சலாசுக்கு பதில் சொல்லாத நெருக்கடி எவ்வளவு டென்ஷன் அவருடைய லக்கரை பார்த்தவுடன் ஓட வேண்டும் நபி என்ன எவட் பண்ணி நான் என்னை இன்கம் பண்ணுகிறார்கள் என்னை என்னை அதாவது என்னை வெறுக்கம் பண்ணுகிறார்கள் வரவேற்கிறார்கள் இப்படி இவர்களை எதிர்பார்க்காமல் கடிதம் வருகிறது ஈமானுக்கு சோதனை சொல்லலாம் உடையவர்கள் இவ்வளவு கஷ்டம் சோதனை வந்தும் இந்த அரசனுடைய வசையினுடைய லெட்டர் வந்தும் அங்கே அந்த காலத்துல சூப்பர் பவர் லெட்டர் என்ன தெரியுமா செய்தார்கள் லெட்டரை கிழித்து பிழை கொண்டார்கள் ஈமானி உறுதி சாதாரண சோதனை கண்ணியமானதே மந்திரிக்க தயார் சாதாரண சோதனை கண்கள் எல்ல போக தயார் நூல் கட்ட தயார் மை வரிச்சம் அந்த வரிச்சம் இந்த வரிச்சம் கண்ணியமானவர்களே ஈமா உறுதியாக இருந்தார் சோதனைகள் தற்காலிகமாக இருக்கிறோம் அது முடிந்தவிடம் ஈமானில் பலகீனப்பட்டால் அல்லா பாதுகாக்க வேண்டும் கூடிய சீக்கிரம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டம் கட்டமாக தேவைப்படும் எத்தனை பேர் மாறி இருக்கிறார்கள் சின்ன சின்ன விடயங்கள் பொருளாதார பிரச்சனை ஒன்று முஸ்லீம்கள் அவருடைய விடயத்திற்கு கவனம் செலுத்தாத ஒரு பிரச்சனை பொருளாதார உதவி சக்காத்து இல்லாத சதக்கா இல்லாத தான தர்மங்கள் இல்லாத ஒரு பகுதி அவர்களுடைய நீக்கை அவருடைய ஈமானில் அவர்கள் உறுதி இல்லாதது அண்மையில் கேள்விப்பட்ட தகவல் ஒரு முக்கியமான நாட்டில் முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டத்தில் கடைசியாக சென்ற வருடம் கடைசி ஒரு வருடத்திற்குள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு போகிறார்கள் இது எங்கு நாம் இந்த அமெரிக்காவையும் நியூசிலாந்தையும் ஆஸ்திரேலியாவையும் பற்றி பேசுகின்ற காலம் நம்முடைய நாடு என்ன நம்முடைய நாடு முஸ்லீமாக வேண்டும் அது ஆக வேண்டும் இதாக வேண்டும் நன் முஸ்லீம் என்ற அஸ்லாத்துக்கு வர வேண்டும் நல்ல நீர் நல்லோட எதிர்பார்ப்பு நல்ல முயற்சி அஸ்லா செய்யலாம் வருவார்கள் அதை விட மிக முக்கியமானது நம்முடைய முஸ்லிமை மதப்பாராக பாதுகாப்பது ஆயிரம் பேர் இஸ்லாத்துக்கு எடுப்பதை விட கண்டால் ஒரு முஸ்லிம் இஸ்லாத்திலிருந்து அவுட் ஆகாமல் அவரை கேப்படுவது அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவது முஸ்லிம்களை மறந்து மற்றவர்களை நாம் அளிக்கிறோம் ஈமானி உறுதி முஸ்லிம்களுடைய சீராக அடுத்த பகுதி தொழுகை ஞாராஜை பற்றி பேசியிருக்கோம் கேட்டிருக்கோம் ஞாராஜிலே நடிகர்களுக்கு அல்லா கொடுத்த கெப்டன் தொழுகை இபாதத் இரண்டாவது இபாதத் முக்கியமான தொழுகை எத்தனை பேர் மனதை விட்டு கேட்டுப்பார்கள் கனிமலை ஜும்மாவை தவிர வேற தொழுகை சொல்லாதவர்கள் நம்ம இருக்கிறார் ஜும்மாவுக்கு கூட ஒரு ஒரு ஒரு மேக்சிமம் இருபத்தி நான்கு மேக்சிமம் ஒரு ஒன் கம்ப்ளீட்டாக கொடுப்பதற்கு நமக்கு துணியா கலை என்றால் நாம் நம்மை பற்றி அளவேண்டும் தனிமையில் உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரெக்கார்ட் கொண்டு ரத்த கண்ணி வரை கல்லாவிடம் வர வேண்டும் உன்னுடைய ஜும்மாவுக்கு ஒன் ஹவர் அதை கிடைக்க முடியாமல் இருக்கிறது நான் அந்த அளவு பிஸியாகிவிட்டு என்னை அல்லாவிற்கு தூரமாக கொண்டு போகிறோம் நமக்கு டிசி நமக்கு திட்டு நமக்கு நம்முடைய கம்பெனி ஃபேக்டரி எத்தனை மணிகள் லீவ் எடுக்கிறோம் அபிஷியல் லீவ் இருக்கிறது ஏன் ஒரு ஜும்மாவுக்கு ஒரு மனத்தியாரத்தை ஒன் பிப்டீன்ல இருந்து ஒன் பிப்டீன் வரைக்கும் ஏன் கொடுக்க முடியாது சிந்திப்போம் கண்ணியமானே மலக்கல் மௌத்து வந்தால் நாம் கேட்கின்ற ஒன்றும் கிடையாது அம்மாவை பார்க்க வேண்டும் மகனை வாக்காவை பார்க்க வேண்டும் மகளுடைய கல்யாணம் அடித்தவன் லட்சுமி என்னுடைய மகளுடைய கல்யாணம் என்னை கொஞ்சம் வண்டி வீக் என்னுடைய எத்தனை மௌத்து கேள்விப்படுகிறோம் டூ மந்த்க்கு மையத்துக்கு நான் போனேன் ஜனாதாவுக்கு அந்த ஜனாதா எங்க தெரியுமா ரோக போனது தன்னுடைய மகனுடைய கல்யாண ஹோலி கிளம்பு நான் போனேன் ஜனாதாவுக்கு எல்லா பெண்காலிகளையும் கவனித்து விட்டு உட்காருங்கள் சாப்பிடுங்கள் என்று எல்லோரையும் கவனித்து விட்டு கடைசியாக தமிழின் ஒன்று உட்காருகின்ற அந்த கேபலிக்கு பக்கத்தில் வந்து சில ரிலேட்டிவோடு என்ன சலான் கொடுத்து போய் வருகிறோம் என்று சலான் கொடுத்து விட்டு கேபலில் தன்னுடைய மகனுடைய முதலாவது திருமணம் தன்னுடைய மகனுடைய திருமணத்திலே கல்யாண சாப்பாடை கூட சாப்பிட முன்னர் கடைசியாக டேபிளுக்கு பக்கத்தில் எல்லோரையும் கவனித்து விட்டு உட்கார போனவர் அப்படியே சாய்ந்தால் இன்னால் இல்லாய் வைனா இணைய ராஜ்யம் சட்டம் வந்தது மக்களுடைய வாயார் என்னுடைய பிள்ளையுடைய கல்யாண சாப்பாடு எனக்கு சின்ன கிடைக்குமா அல்லாவுக்கு தான் தெரியும் இத இதுக்கு தான் தொழுகைக்கு நேரம் இல்லை குரானுக்கு நேரம் இல்லை விக்கிரிக்கு நேரம் இல்லை விவாதத்துக்கு நேரம் இல்லை என்றால் தன்னை பயப்பட வேண்டும் மிக டேஞ்சரான ரூட்டில் போய் கொண்டிருக்கிறோம் மிகவும் பயப்பட வேண்டும் சகாபாக்களுக்கு கண்ணியமானது ஒரு அமல் விடுபட்ட தொழுகை பருவல்ல சுண்ணத்தான ஒரு அமல் விடுபட்டாலும் கூட ஏதோ பெரிய பெரியோர் பெரும்பாவம் செய்தது கொண்டு அழுவார்கள் ஒரு அமல் விடுபட்டார் ஒரு நேரம் இமாஞ்சமாக விடுபட்டால் அதுதான் உங்களுடைய உங்களுடைய மகன் கொஞ்சம் ஃபீலிங்கோடு கேளுங்கள் அவன் செய்ய மனசோடு கேளுங்கள் அதெல்லாம் நிச்சயம் அமல் செய்ய வைப்பான் அப்துல்லாஹி நோமரில் நடந்த கிடைக்கொண்டால் ஒரே ஒரு இமான் ஜமாத் தொழுகை அல்ல இமான் ஜமாத் இருபத்தி ஏழு தடவைகள் அந்த தொழுகை சொல்கிறார்கள் இருபத்தி ஏழு தடவைகள் அந்த தொழுகை சொல்கிறார்கள் ஒரு இமான் ஜமாத் மிஸ் ஆகிவிட்டது டுவெண்ட்டி செவன் அந்த தொழுகை செயல்படுகிறார்கள் இதான் சுப்ரியானி சுஃபியான் ரஹமத்துல்லாலையோடைய பெரிய மகா பெரிய மகாத்தின் அதிக கலை வல்லுனர் பெரிய மேலை பெரிய வலியுள்ளா கவுர் என்றால் தெரியுமா எருது புல் புல் என்பார்கள் புல் எருது காளை மாடு சுஃபியான் என்ற பெயருக்கு பின்னால் மாடு என்ற பெயரை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள் அவர்களே அவர்களுக்கு வைத்த பேர் நான் மாடு நான் ஒரு பொருள் எருது ஏன் தெரியுமா மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது வலது காலை உள்ளே வைத்து போக வேண்டும் என்றாகும் பொழுது வலது கால் ஒரு நாள் மிஸ் ஆகிவிட்டது இடது காலை வைத்து போய்விட்டார்கள் இன்றிலிருந்து சுபியான் மாடு நபியவர்களுடைய ஒரு சுண்ணத்துக்கு ஒரு நாள் ஒரு நேரம் மாறு செய்து விட்டேன் சுபியானுக்கு பின்னால் இதுக்கு பின்னால் உள்ளன்ற வேலை கண்ணியமானது இதுதான் வாழ்க்கை அடுத்ததாக பாவனார் கொடுக்கல் வாங்கல் நான் ஐந்து பீல்டில் பேசுகிறேன் ஐந்தை முடித்துவிட்டு நான் பேச்சை முடித்து விடுவேன் மாமனா கொடுக்கல் வாங்கல் என்ன எல்லா வகையான செயல்களும் இருள் அடங்கும் கொடுக்கல் வாங்கல் என்னோட எல்லாத்திலும் இஸ்லாத்துக்கு கிடையாது அது செய்ய தயார் தயார் விக்கெட் செய்ய தயார் பொறாமல் தயார் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி செய்ய தயார் ஆனா பிசினஸ் என்ன என்ன வருமானம் வந்தாலும் அது வருமானம் இன்கம் தான் நோக்கம் என்று எதையும் செய்கின்ற காலம் ஒன்றை வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளால் அந்த கவர் வேறென்று செய்கின்ற காலம் உதாரணம் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை முஸ்லிம்களை தான் நாம் வெளியிலே மரக்கறி கட்டு வெஜிடபிள் வெளியிலே குருட் கட்டு வெளியிலே செங்கிலி கட்டு ஒரு செங்கிலி எவ்வளவு கிடைக்கும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் மரக்கறி ஒரு கிலோ எவ்வளவு கிடைக்கும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் வெளியில் வியாபாரி வெளியில் பல வியாபாரி வெளியில் மரக்கடை வியாபாரி ஆனா உள்ளே ஹவுஸ் கணக்கு வியாபாரம் இருக்கிறது என்ன சுனப்பக குடுவா சக குடுவா மெரிச்சுடுவா முஸ்லிம்களுடைய நிலைமை வெளியிலே வெஜிடபிள் பிசினஸ் வெளியிலே என்ன எம்பிலி எல்லாம் ஹவுஸ் பேர் நேரம் செலவிடவில்லை அது பவுடராக அது அது அது அது அது அது அது அது எதுவாக இருக்கலாம் வெளியிலே அந்த கவரிலே கண்டனிலே சுற்றி வர சீனி நடுப்பகுதியில் சீனியுடைய கலரில் வேறென்னவும் முஸ்லிமுடைய கண்ணியமானவர்களே மேடைக்குள் மறைத்து கொண்டு வந்தால் கஷ்டம் அமைச்சருக்கு லஞ்சம் கொடுக்கலாம் பட்டா கொடுக்கலாம் பேசப்பட்டால் ஓஏஜிக்கு டிஐஜிக்கு லஞ்சம் கொடுக்கலாம் அறாமான தொழில் செய்தால் கண்ணியமன் முழு உலகத்தை தங்கமாக நிறைத்து முழு உலகத்தை தங்கத்தால் பில் பண்ணி அதை அல்லாவிடம் கொடுத்து யா அல்லா உங்க முழு உலகத்தை தங்கத்தால் நிறைத்து உனக்கு நான் சதக்க உனக்காக கொடுக்கிறேன் உனக்கு தருகிறேன் நீ என்னை நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ண என்றாலும் அல்லா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை குரான் சொல்கிறது இந்த சிலர்களை கோல் பண்ணது ஒரு பிரியாணி சகன் போதும் ஒரு வட்டலங்க போதும் ஒரு எம்பிலம் போதும் ஒரு ஒரு பண்ணக்கூடிய பொருளை கொடுத்தால் போதும் கண்ணியமானவர்களே அல்லாவிடத்தில் இந்த விடயம் நடக்க முடியாது எனவே தொழிலை ஹராமாக்குவோம் தெளிவாக வருகிறது ஒருவர் சொல்லுகிறார் பத்து திருகம் எக்ஸ்பென்சிவான ஆடை இருக்கிறார் பத்து திருகம் பெருமதியான ஆடை நம்முடைய உதாரணம் ஆயிரம் ரூபாய் அதிலே டென் பர்சன்ட் பத்திலே நூறு பேசார் டென் பர்சன்ட் ஒரு திருகம் ஹராமான சம்பாத்தியம் ஒரு திருகம் ஹராமான சம்பாத்தியம் எப்படி அளவு கலந்திருக்கிறதா கொள்ளு போட்டு அவருடைய பொருளை போட்டு அவர்களை நிறுத்திவிட்டு நாம் ஜொலியாக நாம் ஹஜ் என்ன உம்ரா என்ன காபத்துள்ளாவுக்கு பக்கத்திலே ஹஜரனுடைய முத்தமிட்டுக் கொண்டு மௌத்தாகினாலும் கடன் இருந்தால் சுவர்க்கம் முடியாது சரி one drop blood one drop blood கீழே விழ நிலத்தில் விழ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் தட்டுடைய ஸ்மெல் மஸ்குடைய ஸ்மெல் தட்டுடைய கலர் ஷஃபருடைய கலர் குங்கும கலர் குங்கும நிறம் மஸ்குடைய கஸ்தூரியுடைய வாசம் சகிதுடைய இழக்கம் அவருக்கு கூட மன்னிக்கப்படாதது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இந்த லக்ஸரி வீடு கோடிக்கணக்கு லக்ஸரி வாகனம் கோடிக்கணக்கு லக்ஸரியான லைஃப் மந்த்லி ஒவ்வொரு நாடை நாங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறோம் எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுக்கிறது ஹச்சுக்கு செலவழிப்பது seventy lakh seventy seven lakh கொடுக்க இருக்கிறது செவன்டி லேக் ஹச்சுக்கு செலவு ஒன்றாவது செலவழிப்பது டூ லக் கொடுக்க இருக்கிறது என்ன ஹச் என்ன உங்கரா மன்னிக்கிறேன் யார் தவறாக இருக்க வேண்டாம் நீங்க தவறாக எடுக்கிறீர்கள் என்பதால் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியாது என்ன என்ன விவாதம் எங்க நெட்டு கருத்து பயன் கிளிந்து நூறு மணி பத்து மற்றவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற நிலைமையில் மௌத்து வராமல் கேபிளாக இருக்க அது லட்சக்கணக்கல்ல கோடிக்கணக்கல்ல ஒரு சிறு சமயம் நம்முடைய ஒன் நாம் லோன் விடுவோம் நாம் செய்யாத தருவோம் அந்த ஒன் ரூபி அவர் செய்தால் அவருக்கு எழுநூறு ரூபாய் நன்மை ஆயிரம் ரூபாய் ஏழு லட்சம் தௌசண்ட் ருபியோடு சதக்கா செய்கிறார்கள் ஹதீஃபுடைய கருத்து அது செவன் ஹண்ட்ரட் எழுநூறு மடங்கு அதை நாங்கள் மல்டிபிள் பண்ணி வேண்டும் ஆயிரம் ரூபாயை சதக்கா செய்பவருக்கு கிடைக்கின்ற நன்மை செவன் ஒருவா நான் அந்தர் அது அல்லாவுடைய பாதை நல்ல வழிகளிலே சென்று செலவழித்தார் நாற்பத்தொன்பது கோடி மதிப்பு இருக்கிறது விளக்கம் கொடுக்கல் வாங்கலை அலாளாக்குவோம் இது முஸ்லீம்களுடைய பிரதானமான அடையாளம் அடுத்தது மாசராகலாம் இரண்டை சுருக்கமாக சொல்லி கொடுக்கிறேன் கொடுக்கல் வாங்க அடுத்தது குடும்ப வாழ்க்கை பேரன்சோடு உள்ள வாழ்க்கை கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வேலை எல்லாமே மாற்றலாம் இதற்படி இருக்கிறது எனவே நபியவர்கள் பக்கத்து வீடு ரெண்டு பேரும் வலது விடது யார் தெரியுமா இஸ்லாத்துடைய பரம விரோதிகள் நம்பர் ஒன் எனினி அபூஜகல் மற்ற பறவையார் ஒப்புதத்துக்கு அதிகமாய் இவன் இஸ்லாத்துக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்டுடைய வயலோ திரும்ப முருந்த மதம் மாறியது ஒப்புதத்துக்கு அதிகமாய் ரெண்டு பேரும் பதிலில் கொல்லப்பட்டார்கள் பரம விரோதிகள் அவருடைய நேபர் பக்கத்து வீடு அண்டை வீடு நபியவர்கள் மிக கேள்வி கெட்ட மிக மோசமான இரண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில் நான் வாழ்கிறேன் பக்கத்து வீட்டில் வாழ்ந்தாவது அகலாத்தை காட்டி அவர்கள் இஸ்லாமிக்க முடிவெடுப்பது இந்த பக்கத்து வீட்டு முஸ்லிமோடு கூட பேசாத பக்கத்து வீட்டு முஸ்லிமோடு சண்டை ஒரே வீட்டுக்குள் சண்டை நானு தம்பி சண்டை தாத்தா தங்கச்சி சண்டை மாமி மருமகள் சண்டை உமா மகன் சண்டை உமா மகள் சண்டை கண்ணியமானவரே இதை சீராக்காமலும் ஒரு முஸ்லிமை ஒரு உண்மையான முஸ்லிம் என்ற சர்டிபிகேட் நம்மால் கொடுக்க முடியாது உறவு முறை சில உதவு முறை இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை பணம் மட்டும் மாமாவுடைய இறக்கம் மாமா ஏதாவது ஹெல்ப் பண்ணினார் பெரியப்பாவோட ஏழு இலக்கம் பெரியப்பா ஏதாவது தந்தை தந்தார் ஏதாவது கொடுத்தால்தான் உறவு முறையை ஒட்டி வாழ்கிறார்கள் கொடுக்காவிட்டால் மிச்சம் தூரமாகி விடுவார்கள் பல அயாத்துமில்லை மௌக்கமில்லை அயாத்துமில்லை மௌக்கமில்லை கண்ணியமானவரே உறவு முறை சொர்க்கத்துக்கு நான் எடுக்கொள்கின்ற காரியம் உறவு முறையை துண்டித்தவர் சொர்க்கம் போக முடியாது இறுதியானா என்ன வார்த்தையை பாவித்தாலும் பண்பாடு பண்பாடு கண்ணியமானது பதற்றி நம்முடைய தன்மைகள் பண்பாடுகள் இது சீராக இருக்க வேண்டும் நபியவர்கள் இதைத்தான் தப்பனாக பார்க்கிறார்கள் மற்றவர்களை இஸ்லாத்தை பக்கம் தவறுவது சொன்னார்கள் உங்களை பணத்தை வைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து ஏதாவது கொடுத்து பொருள் பணத்தை வைத்து மக்களை கவர முடியாது உங்களுக்கு ஏற்க முடியாது அக்கலாத்தால் கவரலாம் ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லி பயணம் முடிக்கிறேன் இறுதி விடையது ஆச்சரியமான சம்பவம் நம்மிடம் அது இல்லை என்றாலும் மெஜாரிட்டியிடம் இல்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள சம்பவத்தை பாருங்கள் முகமது சல்லா செல்லம் ஒரு மனிதர் இருந்தார் ஒரு பிரெஞ்சு பசுவா செய்கிறோம் அடிக்கிறோம் ஏதோ திருத்த தெரியாது ஏற்றும் மதியும் வீட்டை விட்டு விலக்குவதும் இரவு நேரத்தில் வீட்டுக்கு இருக்காமல் விட்டால் அந்த பிள்ளை எங்கு போதும் எத்தனை பிள்ளை ஜெயிலுக்கு போயிருக்கிறது வீட்டிலே அவாய்ட் பண்ணப்படவில்லை வீட்டிலே ஒதுக்கப்படவில்லை சொந்த பிள்ளை தவறு செய்தால் கூட ஒதுக்குகிறோம் விரட்டுகிறோம் பத்துவா செய்கிறோம் ஒரு டோப்பலோடு சுரண்டாக நபியர்கள் பிஹேவ் பண்ணினார்கள் எப்படி பிஹேவியர் அவர் வருவார் நதியோடு திருப்பி விளையாடுவார் ஜோக் பண்ணுவார் நதியோட அவருடைய ஜோக்கை கேட்டு திரும்பார் ஜோசாக பழகுவார் பல தடவை பை முடித்து குடித்து படுவார் ஹத்து பயன்படுத்த ஹத்து இருக்கிறது நாற்பது கசேரியர் அடிக்க வேண்டும் நபியர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார் யார் சொல்ல குடிக்கிறார் அடிங்க நாற்பது ஹத்து போய்விடுவார் மீண்டும் வருவார் பல தடவைகள் படித்து அடித்து அடித்து வயது குடித்து குடித்து பத்து நபியுடைய கண்ணுக்கு முன்னால் அடுத்தவருடைய என்ன அந்த வசிங்கோடு கண்காணிப்போடு பார்வையோடு ஹத்தடிப்படும் ஒரு தடவை அவருக்கு ஹத்தடிக்கும் பொழுது ஒரு சகாவும் சொன்னார் அல்லாஹ் ஆன்மோ அல்லாஹ் குசகி நபியவருக்கு முன்னால் பதுவா செய்தார் சகாபி இவனை கேவலப்படுத்துவேன் எத்தனை தடவை நபியவர்களுக்கு முன்னால் சாராயை குடித்து குடித்து அச்சடிப்படுகிறார் இன்னும் திருந்துகிறான் இல்லை இவனை அனைத்து நாசமாக்கிவிடு என்று பதுவா செய்தார் அவர்கள் ஆமி சொல்லவில்லை நாம் நம்முடைய விளக்கம் யாருக்காவது யார் பதுவா நாம் ஆமி சொல்லி அவரை சபாஸ் பண்ணுவோம் அவரை இன்னும் முன்னேற்றுவோம் மற்றவர்களுக்கு எதிராக பேசுவோம் அவர் பத்து பேரும் நாம் இருபது பேசுவோம் பிறருடைய துறையிடம் ஒன்று பேரும் நாம் ஐந்து சொல்லுவோம் நமக்கு அது நமக்கு அது ஸ்வீட் போட்டு நோய் அது தன்னுடைய குறையை பேசும் பொழுது யார் அதை தட்டி விடுவாரோ அதை மறைத்து விடுவாரோ அவருடைய அந்த குறை பேசாமல் அவரை தடுத்து விடுவாரோ உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தையை காப்பாற்றியவருடைய பகுமானன் உயிரோடு பெண் குழந்தைகளை புதைத்தார்களே அந்த பிள்ளைகளை கவரை தோண்டி சிதைக்க விடாமல் காப்பாற்றி எடுத்து முன்னே காலத்தினர் வளர்ப்பார்கள் அப்படி வளர்த்தவருக்கு ஈக்குவலானவர் தான் மற்றவர்களுடைய ஊரு பலாயை நன் கன்னட சொல்ல வரும் பொழுது அதை அப்படியே கிலோ பண்ணி அவரை எவாய்ட் பண்ணி விடுவது ஒதுக்கி விடுவது இன்று நாம் இன்னும் பெட்ரோல் ஊற்றுவோம் இன்னும் எண்ணெய் ஊற்றுவோம் இன்னும் நெருப்பை மூட்டுவோம் நம்முடைய பத்து ஒரு குரூப்பில் வந்தால் பத்து குரூப்புக்கு நாம் எடுத்துவோம் குரூப்பில் இருக்கின்ற இருநூத்தி ஐம்பது பேருக்கு மாத்திரம் தெரிந்த பலாயை இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தெரியப்படுத்துவோம் ஏன் செய்கின்ற நன்மை கூட சொர்க்கத்துக்கு போவதற்கு மற்றவர்களுக்கும் நன்மைகளை பண்ணுகிறோம் பாவம் எல்லாம் மற்றவருடைய பாவங்களை எல்லாம் எடுப்பதை கற்றுக் கொடுக்கிறோம் நபியர்கள் தோப்பரோடு பசுவா செய்யறதுமே பசுவா செய்யாது பசுவா செய்யாது ஏன் தெரியுமா அவர் அவர் தோப்பர் தான் குடிகாரர் தான் ஏற்பாடு கடுமைதான் ஆனால் அவர் இன்னமும் எப்போதுவாக வரசூலார் அல்லாவையும் ரசூலையும் லவ் பண்ணுகிறார் நேசிக்கிறார் என்னோட ஃப்ரெண்டாக பழகிறார் அவர் காலப்போக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருந்துவார் என்ன திரும்பினார் ஒரு கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொண்டார்கள் ஃப்ரெண்டாக பழகினார்கள் அப்படிப்பட்ட நபிதான் நம்முடைய முகமது சரதாசன் சொன்னாலும் கவர்மெண்ட் அதை சொல்லவில்லை என்ன தெரியுமா மறுபடியும் சும்மா வர மாட்டார் நபியர்களுக்கு தேடி கொண்டு வருவார் ஹனி கியோ ஹனி கொண்டு கொண்டு வருவார் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவார் நபியா கொடுப்பார் நபியர் எடுப்பார்கள் சாதிப்பார்கள் கண்ணியமானே அது பிடிக்காதோ ஆனால் கொண்டு வருவது அவர் தொழில் செய்யக்கூடியவர் கூலி தொழில் செய்யக்கூடியவர் அதாவது சம்பாத்தியம் எடுப்பார்கள் நடிப்பார்கள் ஒரு நாள் ஜோர் நடந்தது அவர் கடையில் தேன் போதை வாங்கி கொண்டு பின்னால் பணம் தருகின்ற வியாபாரிகள் வாங்கி வந்து நபியர்களுக்கு ஹதியா கொடுத்தார் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த வியாபாரி வந்து தேன் வியாபாரி வந்து இவரிடம் எங்களுடைய தேன்போத்தருடைய பணம் எங்கே என்று சொன்னவுடன் நதியவர்களிடம் இந்த லோகர் சகாபி சொன்னார்கள் யார் சொல்லலாம் அதிகா கொடுத்து அனுப்பவர்களுக்கு யார் சொல்லலாம் அந்த தேன்போக்களுடைய பணத்தை இவருக்கு கொடுங்களேன் அதிகா கொடுத்து விட்டு அவர் அவருடைய அந்த அந்த தன்மை அதிகா கொடுத்து நபி பணம் கொடுக்க வேண்டும் கடலுக்கு வாங்கிவிட்டு அந்த பணத்தை நீங்கள் கொடுங்கள் என்று நபியவர்களுக்கு ஹதியா கொடுத்த போட்டவுடைய பணத்தை நபியவர்களுக்கே கொடுக்க சொன்னால் நபியவர்கள் பிரித்து விட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தார்கள் அந்த அளவு இது நம்முடைய பண்பு சமூகத்தை ஒதுக்கி என்ன விரட்டி மற்றவர்களை நாங்கள் என்ன மற்றவர்களுக்கு நாங்கள் கீழ் குத்தி என்ன பிளக் கண்ணாடி போட்டு மற்றவர்களை ஒதுக்குகிறோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது கண்ணியமானவர்களே ஐந்து விடயங்களை பிரதானமாக சொன்னேன் ஐந்திலும் கரெக்டாக இருந்தால்தான் ஓரளவு இன்ஷா சொர்க்கம் போகலாம் இரண்டு ஐந்து விடயங்களிலும் உண்மையான முஸ்லிம் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு அல்ல நம் அனைவருக்கு தோல்வி செய்வானாக தலைமுறை பாவங்களை மனுத்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக உற்றார்களுடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக ஒரு முஸ்லீம்கள் பூமி அனைவருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக உண்மையான முஸ்லீம்களாக நம்மை மாற்றுவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக ஜாலன் நாட்டுகள் வேறு பேராக்குவாயாக சிறந்த சூழலை படுத்துவாயாக சில வளர்ச்சி இல்லாமலாக்குவாயாக தேவையான அளவுக்கு நமக்கு மழையை கொடி வைப்பாயாக மழை உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதையாகலாம் உன்னுடைய சதானாவில் உள்ளதையாகலாம் எந்த அளவுக்கு நமக்கு நீர் தேவை அந்த நீரை இறக்குவாயாக நம்முடைய உச்சத்தை கணிப்பாயாக சாந்தமான சீரான காலநிலையை பயமடைப்படுத்துவாயாக எந்த சிரமங்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக எல்லா நெருக்கடிகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக நோய் நம்பளங்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிற அனைத்தையும் உடைய குதிரத்தை கொண்டு நிறைவேற்றுவாயாக யார் யாருக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது அந்த சிரமங்களை உன்னுடைய குதிரத்தை கொண்டு அகற்றி வைப்பாயாக